الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹு தாலாவுக்கே சொந்தமானதான் கருணையும் கலாமின் ஏற்றமும் எங்களுடைய தலைவர் மேலாளர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக சகோதரர்களே அல்லாமின் நல்லடியார்களே அல்லாஹு தாராவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி முதற்கால் அடியெடுத்தும் அப்பால் உங்களுக்கும் அன்றைய உடற்கட்டளை இருக்கின்றேன் சகோதரர்களே அல்லாஹின் நிலடியார்களே பெரியவர்களே நாங்க அல்லாவுக்கு அதிகமாக நன்றி செலுத்தோடும் எந்த வகையில சொன்னா அல்லாஹு மகான் ஒரு எங்களுக்கு இந்த உலகத்திலே சிறந்த உயர்ந்த மேலான நிரப்பமான பூர்த்தியான அல்லாஹால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் எதிர்த்து தந்தார் ஏனைய பாக்கியங்களை எடுத்துக்கொண்டா அது எல்லாருக்கும் நல்லா கொடுத்து கொண்டிருக்கிறார் முஸ்லிம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் கூடு வாசல் வாகனங்கள் வசதிகள் காடி பூமி தொழில் வியாபாரங்கள் பள்ளிகள் பணம் காத்துதல் பிள்ளைகள் இந்த பாக்கியங்கள் பொதுவான அமைப்புல அதான் பானுவதாக எல்லாருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆனா இது எதுவும் நிரந்தரம் இல்லை இதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடியது வீடு நிரந்தரமும் இல்லை வாகனம் நிரந்தரமும் இல்லை எங்களுடைய ஏழைய தொழில் வியாபாரங்கள் நிரந்தரமும் இல்லை காசு பணங்கள் நிரந்தரமும் இல்லை இந்த துணியாவுடைய எந்த ஒரு தொடர்பும் நிரந்தரமானது இல்லை எல்லாம் தற்காலிகமானது திடீர் திடீரென்று இதெல்லாம் இல்லாம போயிடுறேன் ஆனால் தெளிவான சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்த இந்த ஈமான் இஸ்லாம் இந்த களிமா இத இந்த அடிப்படையில ஒரு மனிதர் வாழ்ந்துட்டாரேடா களிமாவோட வாழ்ந்து மௌத்தாகுவாரேடா இதன் மூலம் தயாராகக்கூடிய இன்பங்கள் பாக்கியங்கள் சொத்துக்கள் செல்வங்கள் விழுவாத்தல்கள் காணி பூமிகள் அதெல்லாம் நிரந்தரமானது அதெல்லாம் நிரந்தரமானது அதை இப்ப யாராவது காட்டுவேன்னா காட்டல ஒவ்வொரு அவளுக்கு பின்னாலேயும் துணியாவுடைய அடிப்படையிலேயும் எத்தனையோ நலவுகள் மறைஞ்சிருக்குது ஒவ்வொரு அமலுக்கு பின்னாலேயும் மவுத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய சொர்க்கத்துடைய வாக்கியங்கள் மறைந்து மறைஞ்சிருக்கு அதை காட்ட சொன்னா காட்டேன் அதுக்கு பேர் தான் ஈமான் மறைமுகமானத நம்புறதுக்கு பேர் தான் ஈமான் கண்ணுக்கு விளங்குறத நம்புறதுக்கு பேர் ஈமான் இல்லை கண்ணுக்கு விளங்குறத வந்து நம்புறாருன்னா அது கண்ணுக்கு விளங்குது அதனால எல்லாரும் அதை பார்த்து விளங்கி கொள்றாங்க பார்க்கிறாங்க அதனால ஏற்றுக்கொள்றாங்க அதுக்கு பேர் ஈமான் இல்லை இமான் என்பது கண்ணுக்கு மறைவாக இருக்கக்கூடிய ஒன்றை அல்லா ரசூலால சொல்லப்பட்ட விஷயங்கள் பௌத்திகத்தினால் எப்படி இருக்கு சொர்க்கம் இருக்கு அதுல எப்படி இன்பங்கள் இருக்கு பாக்கியங்கள் இருக்கு அதுல நரகம் இருக்கு நரகத்திற்கு வேதனைகள் தண்டனைகள் இருக்கு என்ற அந்த வாக்குறுதிகள் அது சொல்றது வாதா வகை வாதா என்ன நாங்க செய்யற நல்ல அமலுக்கு அல்ல என்னென்ன பாக்கியங்களை வச்சிருக்கிறானோ வாக்குறுதிகள் அதுவும் வகைதா செய்யக்கூடிய குற்றங்களுக்கு என்னென்ன என்னென்ன தண்டனைகள் இருக்கிறதாக எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறதோ அதுக்கு வழி என்றுள்ளவர் இதெல்லாம் நாங்கள் நம்புகிறது பெரியவர சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாமுடைய பேர் இஸ்லாமுடைய பவுண்டேஷனே இமானோடு சம்பந்தப்படும் எங்களுக்கு சொல்லப்பட்ட அத்தனை அமல்களும் என்னென்ன அல்லா எங்களுக்கு வாக்களித்திருக்கிறானோ அதெல்லாம் கண்ணுக்கு மறைவாங்க ஒவ்வொரு அமலுக்கு பின்னால ஒவ்வொரு அமலுக்கு என்னென்ன அல்லா வாக்களிச்சிருக்கிறாங்க உதாரணத்துக்கு தொழுகை எடுத்துக்கோங்க இந்த தொழிலைக்கு பின்னால அல்லாஹு எவ்வளவு நலவுகளை வச்சிருக்கிறார் ஒன்று நிம்மதியை வச்சிருக்கிறார் மனத்துக்கு அடுத்தது அனைத்துல வந்திருக்கிறது முகத்துல ஒளியாதான் உண்டாக்குறார் தொழிலை கொண்டு அடுத்தது தொழிலை கொண்டு வரக்கத்தை வட்டத்தை வச்சிருக்கிறார் சொல்றான் கண்ணியமான வரி தெளிவாக சொன்னாங்க கதியமான சகோதரர்களே இதை போல என்னென்ன நலவுகள் தொழுகைக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் கண்டு மறைவார்கள் அவை ஈமான் உள்ளவருக்கு தான் அவங்க வியாபாரங்களை தொழிலா குப்பி காமித்து பள்ளிவாசலுக்கு வரையணும் தொழுகையை நிறைவேற்றணும் இதுல நம்பிக்கை உள்ளவருக்கு தானே நம்பிக்கை இல்லாதவர் அவர் சொல்லுவார் தொழுகைக்கு நாங்க நேரத்தை ஒதுக்கி போட வேண்டாம் எங்களோட வியாபாரத்துல லாசஸ் ஏற்படும் நஷ்டங்கள் ஏற்படும் அவருக்கு இந்த தொழுகைக்காக ஒதுக்கக்கூடிய நேரம் நஷ்டமாகத்தான் ஈமான் உள்ளவருக்கு தான் தொழுகைக்கு ஒதுக்கக்கூடிய நேரம் லாபமாக அதனால நிஜயமான சகோதரர்களே உதாரணத்துக்கு போகலே ஒரு சுபகானதா சொன்னா பெரியமான நடித்ததாலே சிறந்து சொன்னாங்க ஒரு மரம் நட்டப்படுகிறார் ஒரு மரம் நாட்டப்படும் ரசூலுல்லா விளக்கப்படுத்தினாங்க சொர்க்கத்துல ஒரு மரத்தை பத்தி சொல்லக்கூட சொன்னாங்க இந்த ஜன்னத்தி ஷஜரா يسير الراكب الجواد المدبر السريع مئة سنة ما يقطعها சொர்க்கத்துல ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துடைய உயரம் எவ்வளவு தெரியுமா அந்த மரத்துடைய உயரம் எவ்வளவு தெரியுமா யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க அப்படியா ஒரு உயரமான மரம் அந்த அந்த மரத்துல லட்சத்துல ஒரு மடங்கு மரத்தை வளர்க்க மாட்டிக்க மாட்டாங்க அந்த மரத்தினுடைய உயரம் எவ்வளவு தெரியுமா நபி சொன்னாங்க ஒரு நல்ல வேகமாக ஓடக்கூடிய ஒரு வாலிப குதிரை நூறு வருஷம் அந்த மரத்துடைய நிழல் அந்த மரத்துடைய நிழல்ல நூறு வருஷம் ஓடினாலும் அந்த மரத்துடைய நிழல் முடியாது என்று சொல்றதா உலகத்தை அப்படியே மறக்க குதிரைனா அது எவ்வளவு வேகமா ஓடக்கூடிய வாகனத்துக்கு எல்லாம் ஓஸ் பவர் தான் வச்சிருக்கிறார் குதிரையுடைய வேகம் தான் சொல்றாங்க இஞ்சி இதை இந்த ஓஸ் பவர் எவ்வளோ என்று கேட்கிறாங்க ஓஸ் பவர் இதான் குதிரையுடைய வேகம் அந்த காலத்தில் அதுதான் பாவிக்கப்பட்டது இப்பதான் இந்த மோட்டார் வாகனங்கள் புதிகாலத்தை கல்லை குதிரையும் ஒட்டகமும் யானையும் இதுலதான் பயணங்கள் செய்வார் அதுல நடந்து போவான் கனிமான சோதரே ரொம்ப வேகமா ஓடக்கூடிய ஒரு குதிரை ஒரு மனுஷியாருக்கு நாற்பது மைல் ஓடுவோம் ஒரு மனுஷியாருக்கு நாற்பது கிலோமீட்டர்ல நாற்பது மைல் ஒரு மனுஷியாருக்கு நாற்பது மைல் இல்லையா பத்து மனுஷியாருக்கு நானூறு மைல் இருபது மனுஷியாருக்கு எட்நூறு மைல் அப்ப இருபத்தி நாலு மனுஷியாரத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் கிலோமீட்டர் தொடர்ச்சியா ஓடுறது நான் சொல்றேன் நிக்காம ஒரு நாளைக்கு ஆயிரம் கிலோமீட்டர் ஆயிரத்துல முப்பது எவ்வளோ முப்பதாயிரம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு முப்பதுல பன்னெண்டு எவ்வளோ முப்பதாயிரத்துல பன்னெண்டு எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு அப்படி நூறு வருஷத்துக்கு எவ்வளோ அதற்கே பார்க்க கஷ்டமாய் இது கண்ணியமான செல்லம் ரொம்ப தெளிவாக உறுதியாக சொன்ன கருத்து சொர்க்கத்தோடு அதனாலதான் ஹதீசுல் புதுத்தியில வந்திருக்கு புகாரி முஸ்லிம்ல வந்த ஹதீஸ் அல்லாஹ் சொல்றதாக நம்பி சொன்னாங்க அல்லாஹ் சொல்றான் ஏழு அடியார்களுக்கு நான் தயாரித்திருக்கக்கூடிய சொர்க்கம் இதிலே யாரும் அதை கண்ணாக கண்டிருக்க மாட்டார் அதை போல இன்பங்களை உலகத்துல யாரும் பார்த்திருக்க மாட்டார் அதை போல இன்பங்களை உலகத்துல இருக்கிறதாக யாரும் கேட்டிருக்கவும் மாட்டார் அது மட்டுமல்ல யாருடைய உள்ளத்திலேயும் ஊசலாலையும் இருக்காது சில நேரம் இல்லாதது நடக்க இல்லாததுதான் யோசிக்கிறது தான் நடக்க இல்லாததுதான் யோசிக்கிறது தான் ரசூலா சொன்னா நான் கற்பனையும் செஞ்சிருக்க மாட்டா அதற்கு ஐபாத் الصالحين ما لا عين رأت ولا أذن سمعت ولا خطر على قلب بشر என்னுடைய நல்லடியார்களுக்கு சாலிமான மக்களுக்கு ஈமான் அமலோட வாழ்ந்தாங்களே அல்லாத கட்டளைகளை எடுத்து நடக்கிறாங்களே நபியுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கிறாங்களே தடுத்தவைகளை தவிர்த்து கொள்றாங்களே அந்த நல்லடியாளர்களுக்கு நான் தயாரித்திருக்கிற சொத்தம் இப்படியாகும் உதாரணத்துக்கு இதே போல அதிகத்துல வந்திருக்கு ஒரு மூமினுக்கு அல்லா தயாரித்திருக்கிற சொர்க்கத்துல ஒரு மாளிகையை பத்தி சொல்ல போல சொன்னாங்க இந்த நிர்மூப்பின் சேர்ந்த அல் அலிமா மீன் வாக்கிதா முஜாவா தூளுஹா பித்தமா இது தூண மீறாயா அல்லாஹ் பூமியிலுக்கு தயாரிச்சிருக்கிற சொர்க்கத்துல ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு மாளிகையை பற்றி ஒரு தனி முத்து முத்து இருக்கிய கடல்ல இருக்கிற முத்து அது எவ்வளவு பெருசுடா அந்த முத்தை குழஞ்சி ஒரு மாளிகை அமைக்கப்பட்டு அந்த முத்துடைய உயரம் சொன்னாங்க அதனுடைய பேர் உயரம் அறுபது மைல் உயரம் என்று சொன்னார் புத்துடைய உயரம் அறுபது மைல் அந்த அறுபது மைல் உயரமான புத்த கொலையை மாளிகை அமைக்க முடியும் பூமியில் எல்லாம் ரெடியா இறங்கி நானும் நீங்கள் ரெடியா இருந்ததுதான் கேள்வி அந்த பாக்கியங்கள் அடையிறதுக்கு நானும் நீங்கள் தயாரா ஏற்பாடு இருக்கியா ஏற்பாடோட இருக்கிறவா அதனால கண்ணியமான சகோதரர்களே இது ஒரு போலி வாழ்க்கை வேளாண் இது ஒரு போலி வாழ்க்கை இது ஒரு ஏமாற்றம் இது அல்லாவே சொல்லிட்டாரே ولا تغرنكم الحياة الدنيا ولا يغرنكم بالله الغرور இந்த துனியாவை பற்றி ஏமாந்துடாதீங்க இதுக்கு மயங்கிறாதீங்க அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கணும் இந்த ஆயத்துல கேட்டுக்கொண்டே இருக்கணும் மோசடிகள் சர்வ சாதாரணம் பொய் புறத்து சர்வ சாதாரணம் நானும் பணத்துக்காக எதையும் செய்ய இருந்தார் களிமா சொல்லாதவங்க செஞ்சா நாம சொல்லுவோம் அவனுக்கு களிமா இல்ல அவனுக்கு அல்லாத நம்பிக்கை இல்ல ஆபத்துல நம்பிக்கை இல்ல சொர்க்க கடத்துல நம்பிக்கை இல்ல அதனால அவங்க செய்தாங்கன்னு சொல்லு களிமா சொன்னவர் அல்லாவ ஆத்திரத்தை நம்பினவர் சொர்க்க நரகத்தை நம்பினவர் செய்தாங்கன்னா கவலையான விஷயம் மிக கவலையான விஷயம் நான் சொல்றது அதனால ஒவ்வொரு அமலுக்கு பின்னாலே பெரிய ஒரு ஏற்பாடு இருக்கு ஒவ்வொரு சுபகானந்தாவுக்கு பின்னால ஒவ்வொரு அல்ஹமது இல்லாவுக்கு பின்னால ஒவ்வொரு அல்லாஹுக்கு பின்னால ஒரு ஜனாதா தொழுகைய ஒத்த தொழுகா ஜனாதால தொழுகையில கலந்து போலதான் பார்க்கணும் சும்மா மையத்தை வாசல் வாரத்துல அவங்கள பெருசா நன்மை ஒன்று இல்லை அது இஸ்லாமுடைய நன்மைகள் சொல்லப்படவும் இல்லை மையத்தை பார்த்துட்டு வாரத்துக்கு இவ்வளவு நன்மை இருப்பது ஆனா எது நன்மை ஏன்னா மையத்து தொழுகையில கலந்து கொள்றதுக்கு நன்மை சொல்லணும் நாங்கள் நீங்க முயற்சியும் வந்துட்டான் உங்களுக்கு போவாட்டியும் பரவாயில்ல மையத்தை பார்க்க போவாட்டியும் பரவாயில்ல தொழுகையில கலந்து கொள்ள பார்க்கணும் ஏன்னா ஒருவர் ஜனாந்தா தொழுகையில கலந்து கொண்டா ஒரு தீராத்து நன்மை கிடைக்குதுன்னா தீரா இப்ப அங்க மாணிக்க கல்லுல ஒரு தீராத்து ரெண்டு தீராத்து இருக்கு அது வேற ஒரு தீராத்து நன்மை இருக்குன்னாங்க ஒரு தீவானது அளவை வந்து நான் ஒஹது மலை மதீனாவில் இருக்கக்கூடிய ஒஹது மலையுடைய அளவு பெருத்தி ஒரு தீவானது நம்மளுடைய கை ஒஹது மலை கிட்டத்தட்ட ஆறு ஏழு கிலோமீட்டர் தொடர்ச்சியான ஒரு மலை தான் ஒஹதுடைய மலை சொர்க்கத்துடைய மலைகள் நாலு மலைகள் உலகத்தில் இருக்கிறான் அதுல ஒரு மலை தான் ஒஹதுடைய மலை சொல்லலாம் சொர்க்கத்துடைய நாலு மலைகள் ஒன்றுதான் மக்களுடைய மலை சிறப்பான ஒரு மலை நிறைய சிறப்புகள் வந்து கண்ணியமான சகோதரர்களே அவர் ஒரு மையத்து தொழுமையில கலந்து கொண்டா இந்த அளவு நன்மை அதே போல அந்த மையத்தை பின் தொடர்ந்து போயிட்டு அந்த மையத்தை அடக்கும் வரைக்கும் இருந்து அடக்கி முடிஞ்சதுக்கு பின்னால திரும்பினா இன்னொரு நன்மை கிடைக்கும் நாங்க எப்படி பார்க்கணும் எந்த வேலையில ஈடுபட போனாலும் நன்மை இதுல ஆட்களை சமாளிக்கவும் ஆட்களை சந்தோஷப்படுத்தவும் ஆட்களை திருப்திப்படுத்தவும் ஆட்களோட குறைகளை நீக்கிக் கொள்ளவும் அமர் செஞ்சு வேலை அது கூலி கிடைக்காது குறை நீக்க அமல் செஞ்சா நன்மை கிடைக்கும் குறை நீக்க செஞ்ச வேண்டாம் குறை மட்டும் நீக்கிப்போம் அவ்வளவுதான் அதனால பெரியமான சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே பெரியவர்களே இதே போல ஒவ்வொரு பாவம் ஒவ்வொரு ஹராம் ஒவ்வொரு மோசடி ஒவ்வொரு ஏமாற்றம் ஒவ்வொரு அநியாயத்துக்கு பின்னாலே தண்டனைகளும் மறைஞ்சிது சோதனைகள் மறைஞ்சிது உடனே கொண்டனா வராது அது ஒரு பதினெட்டு அண்ணா வராதுன்னு சொன்னீங்க நாங்க உடனே கொண்டனா கொடுக்கிறேன் சொல்ல இல்லை ஒவ்வொன்றுக்கும் நிச்சயமா இருக்குது கொஞ்சம் டைம் எடுக்கும் நாங்க அவசரம் எங்களுக்கு எப்படி அவசரம் எவனாவது ஒரு அநியாயம் செஞ்சா அல்லாவுக்கு மாசமா பேசினாலேடா மேலே ஒரு நெருப்பு வரணும் அவர தலையில படணும் அவர் அங்கேயே நாமலா போகணும் இதுதான் எங்களை எங்களை எங்களை எதிர்ப்பா அதனால இவ்வளவு இவ்வளவு அல்லாவுக்கு மாசமா பேசி நல்லா விட்டு வச்சுக்கிறானே அல்லா வந்து தாமதமா தான் டைம் எடுத்து கொடுப்பான் விளங்குற மாதிரி சொல்றேன் நாங்க இப்ப பாஸ்போர்ட் தான் வைக்கிறோம் எங்களோட எங்களோட நாட்டிலையும் பல நிலைமைகளை தன்னால விளங்கப்படுத்துகிறான் அல்லா அதனால கண்ணியமான சகோதரர்களே நாங்க ஒவ்வொரு ஹராத்தில் இருந்தும் ஒவ்வொரு பாவத்தில் இருந்தும் ஒவ்வொரு அநியாயத்தில் இருந்தும் ஒவ்வொரு மாற்றமான செயல் செயலிருந்து தவிர்க்கும் அதே போல ஒவ்வொரு நன்மையான காரியங்களை செய்யும் ஏன்னா இந்த ஒவ்வொன்றுக்கு பின்னாலே நலவும் நஷ்டமும் அரசியல் துணியாலையும் நலம் இருக்கு ஆற்றல் நலம் இருக்கு துணியாலே கஷ்ட நஷ்டங்கள் இருக்கு பாவங்கள் இருக்கு துணியால வார சோதனைகள் சின்ன சின்னதாக தான் இருக்கு மௌலுக்கு பொருத்தம் பெருசு ஆனால் அல்லா சொன்னானே வளருதி கண்ணமும் மினல் ஆதாபில் அதனா தூணல் ஆதாபில் அக்பரில் அல்லாஹும் யர்ஜியோன் செய்த பாவங்களுக்கு தண்டனை நான் சின்ன சின்ன தண்டனை தான் உலகத்துக்கு பெருசு இல்லையா தூணல் ஆதாபில் அக்பர் பெரிய ஆதாப் இல்ல சின்ன ஆதாபா எங்களோட சக்திக்கு எவ்வளவு அல்லாவை பயந்து நடக்க இருக்கும் எந்த அளவு பேருந்தெல்லாம் நடக்க இருக்கும் எந்த அளவு இதெல்லாம் அமளி பாதத்துகளை செய்ய இருக்கும் எந்த அளவு எங்களை கலாச்சாரத்தில் பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்ளிடுவோம் சக்திக்கு உட்பட்ட அளவு நாங்க அதுல செய்ய ஆரம்பிச்சா உதவி மேலான சகோதரர்களே அவன் மேலான திருமையை கொண்டு அவன் எனக்கு உதவி உங்களோட சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எல்லாம் பயன்போம் வெளிநாட்டுல இந்த பொய்யில புறத்துல ஏமாத்தத்துல மோசடியில வட்டியில அநியாயத்துல நலம் இருக்கிற மாதிரி விளங்கு வெளிநாட்டு பொய்ய சொல்லி நாங்க விஷயத்த முடிக்கேன் ஏமாத்தி வேலையை முடிக்கேன் அதுல நலம் இருக்கிற மாதிரி நலம் இல்லை அதுல கெடுதிதான் மறைஞ்சு நலம் மாதிரி விளங்கும் ஆனா கெடுதிதான் இருக்க அதே போல அமல்கள்ல கெடுதி மாதிரி விளங்கும் ஒரு சதக்கா கொடுக்கிறார் இப்ப பள்ளிவாசல கட்டி கொண்டிருக்கிறார் இடம் நெருக்கடியா இல்ல பள்ளிவாசல கட்டி அல்லாத மாளிகை யாருக்கு சொந்தமான மாளிகை இல்ல யாரும் சொந்தம் கொண்டாடையில பள்ளிவாசல்கள் விஷயத்த யாரும் சொந்தம் கொண்டாடையில யாரா இருந்தாலும் சார் அவர் காணி கொடுத்தவரா இங்கே அவர் அல்லாவுக்காண்டி காணியை கொடுத்தார் அவர் ஆங்கிலத்துக்காண்டி காணியை கொடுத்தார் கட்டக்கூடியவர் அல்லாவுக்காண்டி கட்டணும் உருமையா கட்டினாலும் சரி ஒரு சேர்க்காத தனியாக கொடுக்கிறோம் ஒரு பிளாக்கால தனியாக கொடுக்கிறது ஒரு சிமெண்ட் வேலை தனியாக கொடுக்கிறது பிரச்சனை உங்களோட சக்திக்கு உட்பட்டா உங்களோட எப்போதுக்கு ஏதுமானா யாருக்கு ஒரு லட்சம் கொடுக்க வந்திருக்கோ அவர் ஒரு லட்சம் கொடுக்கட்டும் யாருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க வந்திருக்கிறதோ அவர் ஆயிரம் ரூபாய் கொடுக்கட்டும் யாருக்கு நூறு ரூபாய் கொடுக்க வந்திருக்கிறதோ அவர் நூறு ரூபாய் கொடுக்கட்டும் பிரச்சனை அதான் எதிர்பார்க்கிறது அவனோட தகுதிக்கு ஏதுமானது தான் ஒவ்வொருத்த சக்திக்கு அங்கால உள்ள தன்னை எதிர்பார்க்கிறது அப்படி செய்ய வற்புறுத்தவும் இல்லையா அதனால தான் அதில் எப்படி வந்து இத்தப்போ வரும் விஷயத்தை தம்மா உங்களுடைய நரகத்தை பாதுகாத்துக்கோங்க ஈச்ச பழத்துல ஒரு துண்ட கொடுத்தா ஒரு துண்டு அவத்தை ஒரு ஒரே ஒரு ஈச்ச பழம் ஈச்ச பழத்தை கொடுக்கலாம் அவத்தை தேவை அதனால அதுக்கு நோக்கி சொன்ன இது நிரந்தரமான இதுல வாங்க தொட்டு கொண்டே இருப்பாங்க நம்ம செஞ்சு கொண்டே இருப்பாங்க பயான்கள் நடந்து கொண்டு இருப்பாங்க புறான் ஓய்வு கொண்டு இருப்பாங்க விக்கிரம் செஞ்சு கொண்டு இருப்பாங்க இப்படி இந்த இடம் இந்த யாரும் கருத்து யாரும் கூடாது அந்த வணக்கத்தில் இருக்காது இதுக்குள்ள பேசுறதுக்குள்ள இடம் ஒருத்தர் பள்ளிக்குள்ள இருந்து யாரும் செய்தார் என்ன இடத்தை அசர வைக்கிறார் வெகுவாக என்பதை பள்ளியுடைய எல்லைக்கு உள்ள இருந்து செய்தாரேடா அவரை பார்த்து என்ன சொல்லணும் உன்னை யாவரத்தில் அதான் லாபத்தை தராம இருக்கிறது சொல்லுவோம் என்ன சொல்லணும் உங்களோட யாவரத்தில் அதான் லாபத்தை தராம இருக்கு அப்படி அல்ல இவ்வா செய்யணும் அல்ல ஒரு யாவரத்தில் வர்க்க செய்ய சொல்லணும் ஏன் இவரு எங்க யாவரம் செய்யக்கூடாதோ அங்க யாவரம் செய்யறாரு அதனால அவருக்கு அப்படி சொல்ல சொன்னாங்க அதனால மஸ்ஜித் வியாபாரத்துக்குள்ள இடமே இல்லை துணியாவுடைய பேச்சுகள் மஸ்ஜித்ல பேச வானவில் வந்து பேசுறது கலைக்கிறது தாராளமா வெளியே அங்க எல்லாம் பேசி முடிச்சுட்டு நாங்க பள்ளிக்குள்ள வரும் பள்ளிக்குள்ள வந்தா அந்த சிந்தனையோட வருவோம் பள்ளிக்குள்ள காதல் வைக்க போலே أعوذ بالله العظيم وبوجهه الكريم وسلطانه القديم من الشيطان الرجيم بسم الله والصلاة والسلام على رسول الله اللهم اغفر لي ذنوبي وافتح لي أبواب رحمتك إذا قلت يا دعاء பள்ளிகளுக்கு வரப்போ ஒரு துவா இத பாடமாயிருந்தா மிச்ச தரப்பாய் இல்லையா அல்லாஹ் அல்லாஹ் மக்காசியா போவாங்க அதையாவது ஓதும் இத கருத்து யாரா உன்னோட ரம்பத்துடைய வார்த்தல்களை எனக்கு திறந்துதான் என்று சொல்லி கொண்டுதான் பழகினாரே பள்ளியிலிருந்து வெளியே போகல அல்லாவுடைய ஆர்வமின் பாதலிக்க வரமதி யாரா உனக்கிட்ட உன் அருப்படையையும் உன் ரமத்தையும் கேட்கிறேன் ஏன்னா இப்போ பள்ளியிலிருந்து வெளியே போனா தொழில் யாவனங்களுக்காக போறார் அதனால யாரா உன் அருளை அருள் கொடைகளை எனக்கு தான் உன் ரமத்தை கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே மஸ்ஜித் முக்கியமான இடம் அல்லாவுக்கு மிக விருப்பமான இடம் மலக்குமார் இருக்கிற இடம் மஸ்ஜித் மலக்குமார் மஸ்ஜித் இருக்கிறாங்க அதனால்தான் பள்ளிக்குள்ள வரப்போல கெட்ட வாசல்களோட வரமானு சொல்லி வெள்ளக்கூடு பச்சையா சாப்பிட்டு பள்ளிக்குள்ள சொல்லி இருக்கு ஏன்னா அந்த வெள்ளக்கூடுடைய வாசம் மலக்குமாருக்கு நோவிலே உண்டாக்குகிறார் மலக்குமார் நாத்தங்களை வெறுக்கிறாங்க வாசத்துல விழுவக்கூடியவங்க அதனால போடு அதனால அதை போல உள்ளது அதோட சாப்பிட்டு பலிக்குள்ள வருகிறார் அப்படி சாப்பிட்டாலும் சாப்பிடுறது பிரச்சனை இல்லை அந்த வாசங்களை எல்லாம் வாங்கி ஆகிக்கொண்டு பலிக்குள்ள வரும் இதே போல இன்றைக்கு போன்கள் நாம் எல்லாரும் பாவிக்கிறோம் கதியமான சகோதரர்களே அதுல பொதுவாக எல்லாமே பொதுவாக எழுதிட்டாங்க ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு பெல் அதான் அது வெளியே எடுத்தாலும் சரி உடனே எடுத்தாலும் சரி பொதுவான அமைப்பு அப்ப அதுல வேற ரிங்கிங் வந்து குரான் போடையுமா குரான் போடையில அதிகள் போடையுமா அதுவும் போடையில துவாக்கள் போடையுமா அதுவும் போடையில அப்படிதான் வேற ஏதாவது வார்த்தைகள் அது பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லாத குரான் அதித்தோட சம்பந்தப்படாத சொல்லிதான் வேற ஏனென்றா நாங்க திடீரென ஓப்பன் பண்றோம் சில பால்ஸ் வரப்ப எதுவும் வெறுப்பாயிருக்கு கரியமான சகோதரர்களே நான் மியூசிக் இருக்கிறேன் மியூசிக் இருக்கிற இடத்துல மலக்குமார் வரமாட்டாங்க என்று ரசூலுல்லா சொன்னாங்க எந்த இடத்துல மியூசிக் இருக்கோ அந்த இடத்துக்கு மலக்குமார் வரமாட்டாங்க மலக்குமார் ஒரு கூட்ட பயணம் போகல மலக்குமாரும் அவங்களோட சேர்ந்து கொண்டு போதெல்லாம் ரசூலுல்லா சொன்னாங்க அந்த கூட்டத்துல மியூசிக் இருந்தா பெல் இருந்தா மலக்குமார் ஒதுக்கிக் கொள்வாங்க என்று ரசூலுல்லா சொன்னாங்க மலா இப்ப சொல்லுவாங்க பாருங்க எவ்வளவு பயங்கரமான சாமான இன்னைக்கு சர்வ சாதாரணமா எங்களை அதுல எல்லாம் ஆக்கிட்டான் எங்களை எல்லாம் அதுல வீழ்த்திட்டான் இன்னைக்கு தவிர்த்து கொள்ள ஏதா என்ற ஒரு நிலைமை நாங்களும் ஆகிட்டோம் அதனால எவ்வளவு எங்களை சக்திக்கு முடியுமோ அந்த அளவு நாங்கள் தவிர்த்து கொள்ள முயற்சிக்கும் எனவே மேலாண் சகோதரர்களே இந்த பள்ளிவாசல அவசரமா கட்டி முடிக்கிறதுக்கு யார் யாருக்கு என்னென்ன அடிப்படையில பங்களிப்பு தேர்வு செய்யும் அம்மா அம்மாவாக மௌத்தாவே இருப்பாங்க அம்மா பெற்றோருக்கு கொடுக்குற ஒருத்தர் மௌத்தாவினா அவருக்கு செய்யக்கூடிய அமல்கள் ரெண்டு ஒன்றே மௌத்தாவினவங்களும் நல்லா துவா செய்யும் எங்களை எல்லா துவாக்களையும் யாரா என்னம்மா பாப்பா அவங்களுக்கு துவா செய்யும் நாங்க எங்களுக்கு எதையும் கேட்க கூடாது உமா அவங்க துவா செய்யா ஒரு துவா முடிக்க கூடாது உமா அவங்க துவா செய்யா விஷயம் அந்த அடிப்படையில இப்படியா போன்ற இடங்கள் மஸ்ஜிதுகள் போன்ற இடங்கள் இடங்கள் இதுக்கு நாங்க கொடுத்த அந்த நீயத்தோட இதுல எவ்வளவு நாம நடந்து கொண்டிருக்கிறோமோ அதுல நல்ல இதை சமுதாயத்திற்கு பெற்றுக்கொண்டே அதனால ஏற்றாலும் ஒவ்வொரு ஜுமாவுக்கும் வரப்போல ஏதாவது ஒரு தொகையை எடுத்துக்கொண்டு வந்து யாரா உமாவோட பேர்ல போட்டு இந்த இயற்கையோட இருபது போட்டா அதுக்கும் பெரிய நன்மை கிடைக்குமே ஏழுமானாலும் ஒரு ஆயிரம் பேர் மன்னிச்சுவார் ஜும்மாக்கு வந்தா ஒருத்தர் நூறு ரூபா போட்டாலே ஒரு லட்சம் ஆகும் ஒருத்தர் நூறு ரூபாய் போட்டாலே ஒரு லட்சம் ஆகும் ஏதாவது நூறு ரூபாய் அவர்கள் கூட கொண்டு வந்து அம்மாவோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி போட வேண்டும் எனவே அந்த அமானிதங்களை பொறுப்பானவங்க பாதுகாத்துக் கொள்வோம் இதான் கைது சொல்லுவோம் மஸ்ஜித் ஒரு அமானிதம் மஸ்ஜிதுடைய கருத்தை அவங்க பெரிய ஒரு அமானிதத்தை சுமந்திருக்கிறார்கள் அதனுடைய பொறுப்புகளை மிச்ச பேரில்லாம அந்த பொறுப்புகள் நிறைவேற்றப்படும் இந்த மாநாவை சுத்தி வளர்ச்சி ஒரு முன்னூறு குடும்பம் இருக்கிறதா அந்த அந்த முன்னூறு குடும்பத்துடைய விஷயங்களை இந்த பணியுடைய பொறுப்புதாரிகள் கவனம் செலுத்தும் ஒவ்வொரு வீடுக்கு ஒரு விசிட் பண்ணணும் ஏக கருத்து பள்ளிவாசலுடைய இமாமை கூட்டிக் கொண்டே ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு கூட பாக்குறது ஒரு நாளைக்கு அஞ்சு கூட பாக்குறது பள்ளி சத்தியமாத்துல பிரிஞ்சு பிரிஞ்சு எல்லாருக்கும் எல்லா நேரமும் போவேல நான் இந்த கிழமை ஒரு அஞ்சு கூட பாக்குறேன் அடுத்த சத்தி அவர் ஒரு அஞ்சு பேரை பாக்குறேன் இது இப்படி ஒரு அமைப்புல இந்த இமாமரை கூட்டிக் கொண்டு நாங்க போயிட்டு ஒண்ணும் இல்லாட்டியும் கொஞ்சம் வீட்டு வாசல போயிட்டு சராசரி சிரிச்சு கரைச்சிட்டு பேசிட்டு அவங்க பள்ளியோட தொடர்பு இல்லைன்னா அவங்க கொஞ்சம் வாங்க பள்ளிக்கு வாங்க அவங்க இப்படி ஏதாவது ஒரு நாலு வார்த்தையை சொல்லிட்டு வந்தா அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் எங்களோட வீட்டுக்கு பள்ளி மாமன் வந்தான் எங்களோட வீட்டுக்கு சக்தி வந்தான் அவளுக்கு தொழாதவரும் வர ஆரம்பிச்சிருவாங்க பல நிறைவேற மக்கள் நிற்கிறாங்க குடிக்காரர்கள் நிற்கிறாங்க குடுக்காரர்கள் நிற்கிறாங்க நல்ல வழக்க வழக்கங்கள் நிற்கிறாங்க தவறான எல்லாமே ஒரே மாதிரி பொதுவான அமைப்புல எல்லோருடைய நாங்கள் பிரிச்சு கலைச்சி அன்பா பேசுது எல்லோருக்கும் நல்லவன் நாட்டு உங்கள் மீது சாந்தி சமாதானம் சந்தோஷம் நிம்மதி ராகத் பரகத் எல்லாம் உண்டாகட்டும் ஒரு துவாரை சிலவங்க சலாம் செல்ல மோத்த சுருக்கி கொண்டு தான் சலாம் சொன்னார் பதிலும் கூட யாரு வெறுப்போட பதில சொன்னார் கருத்து விளப்பம் இல்லை இது ஒரு துவா இல்லை எந்த நேரத்துல துவா கபூலாவதோ தெரியாதே சகோதரர்களே எந்த நேரத்துல கபூலாவதோ தெரியும் சலாம் முதலாவது சலாம் சொல்றவர் பெருமையிலிருந்து நீங்கியவர் என்றுதான் அல்வாதி தலாம் வரியுமியல் சிவலேடா தலாத ஆரம்பிக்கிறவர் பெருமையிலிருந்து நீங்கினவர் பொதுவா அவரை பேர் தலாம் சொல்லட்டுமே அவர் சொன்னா நாம அதை சொல்லுவோமே அப்படி இல்லை யாரும் சொல்லணுமே எதிர்பார்ப்பேன் நான் முடித்துக் கொள்வேன் யாரும் தலாத ஆரம்பிக்கிறாரோ அவர் முதலாவது சொர்க்கம் போவார் என்று மதிப்பில் அவரு தலாத ஆரம்பிக்கிறவர் முதலாவது சொர்க்கம் போவார் சலாம் ஒரு அமல் சலாம் அல்லாஹ் குரான்ல சொல்றாங்க வீட்டுக்குள்ள நுழைய போல நீங்க சல்லிமு வர ஆகிரியா அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு சலாம் சொல்லி கொடுப்போம் வரவா வரவான்னு கேட்கறதல்ல முறை அத்தலாம் அழைக்கும் எல்லாமே கருத்து ஒரு உருவாக்கல நின்று உங்களோட வீட்டுக்குள்ள வரவா என்றதான் கருத்து அவன் அவங்க வாங்கையில உங்களுக்கு உள்ளுக்கு வருவா வாங்க வேண்டாம் போக மாட்டான் அவ்வளவுதான் இல்ல அவருக்கு உள்ளுக்கு எடுக்கிற நிலைமை இல்லைன்னா வெளியில வச்சாவது ஒரு இக்கட்டான நிலைமையா இருந்தா பேசி தடுத்து எப்படி கண்ணியமான சகோதரர்களே இந்த அடிப்படையில இந்த இந்த ஒவ்வொன்றும் அமானிதம் மத்தியில் ஒரு அமானிதம் எங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு அமானிதம் நான் ஒரு முதலாளியாக எனக்கு கீழே வேலை செய்யற எத்தனை பேரும் அவரும் அமானிதமாக தான் தந்திருக்கிறார் அல்ல நாடினா அவங்க இடத்துல என்னை ஆக்கியது என் இடத்துல அவங்கள ஆக்கியது எனக்கிட்ட வேலை செஞ்சவரை அவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய நிலைமைக்கு இறைய வைக்கியது வந்தாங்க அல்லா நாடினாயே எத்தனை பேரை மாற்றணும் ஒரு வேலை செய்தார் அவருக்கு கீழே வேலை செஞ்சவருக்கு அதனால நாங்க அல்லாட கையில தான் எல்லா விஷயங்களும் இருக்கு உயர்த்தரவன் அல்லா தாழ்த்தரவன் அல்லா கதியப்படுத்துறவன் அல்லா கேவலப்படுத்துறவன் அல்லா பணக்காரன் ஆக்குறது அல்லா ஏழை ஆக்குறது அல்லா அல்லாஹ் அவன் நாட்டவங்களோட சகோதரர்களே எல்லா நிலைமையும் அல்லா சீராக்குவான் எங்களை இமான ஆளப்படும் நானும் நீங்களும் அதிகமா திருப்பார் எங்களோட வீட்டுல ஒரு நல்ல சூழலை உருவாக்கும் அஞ்சு தேவ தொழுகையில முழு கவனம் செலுத்தணும் வீட்டுல உள்ள பெண்களை தொலை வெற்றி ஒன்று அடிக்கடி உள்ள கேட்கணும் தொழுதுட்டீங்களா பணம் சொல்லிட்டாங்க தொழுதுட்டீங்களா நாங்க ஆண்கள் பள்ளி வரோம் பெண்கள் வீட்டுல சொல்லுவோம் பெண்கள் ஆண்கள் வந்து வீட்டுல சொல்லுவது இல்லை இமான் ஜமாத்தோட சொல்றது ஆண்களுக்கு வாசிப்பாரு பிள்ளைகளே சின்ன வயசுல ஏழு வயசுல தொலை வைங்க ஒவ்வொரு கணவனும் தன்னை மனை மக்களுக்கு டைம் கொடுக்கணும் இந்த வியாபாரம் வியாபாரம் வியாபாரம் எது வேணாம் சொல்லு ஒரு பொண்டாட்டி புள்ள குட்டிகளுக்கு டைம் கொடுக்கறது இல்லை ஒரு நல்ல காரியத்தை சொல்லி கொடுக்கறது இல்லை பிள்ளைகள் ஓதல் படிப்பை கவனிக்கிறது இல்லை கேட்டா ஓடிக்கொண்டே இருக்கிறார் ஒரு போனுக்கு பதிலாக ரெண்டு மூணு நாலு போனை தூக்கி கொண்டு தடம் ஆடுறார் உள்ளே இருக்கிற கேட்டா ரெண்டு பிள்ளையா அப்ப என்ன என்னதுக்கு இப்படி விதி உங்களுக்கு வித்தியால என்னத்தை சாதிச்சீங்க கேட்க வேண்டிய ஒரு கேள்வி முந்தி காலத்துல போனும் இல்லை இன்னைக்கு உள்ள வசதி வாய்ப்புகளும் இல்ல அஞ்சு புள்ள பத்து புள்ள பன்னெண்டு புள்ள பதினஞ்சு ஒரே உமாவா பார்த்து குறைஞ்சது அவங்க அதையாவது செஞ்சான் அந்த பிள்ளைகளையாவது பெற்று ஒரு நேரம் சாப்பிட்டு நேரம் சாப்பாடு இல்லாத ஓட ஊடுகள் மறிச்சு செவதிகள் மேலான சோதனை இறந்த தண்ணி எடுத்துக்கொண்டு அந்த அஞ்சு பத்து பிள்ளைகளை உடுப்ப கல்வி எடுக்கிறேன் இடத்துல தண்ணியை ஊற்றி உடச்சி தப்பி எவ்வளவு கஷ்டம் சாதிச்சாங்க அந்த மூதாதையர்கள் எங்களை பெற்றோர்கள் எதையாவது சாதிச்சாங்க நாங்க அந்த சட்டை இருக்கிறா இருக்கிற மாதிரி சட்டம் மட்டும்தான் ஷோ மட்டும்தான் இன்னும் தெளிவா கலந்து மட்டும்தான் சாதிச்சது ஒன்று ஏதாவது நாலு பணத்தை சம்பாதிச்சு சமுதாயத்துக்கு ஏதாவது வேலை செஞ்சோமா ஆடம்பரத்துக்கும் பெருமைக்கும் பேருக்கும் புகழுக்கும் பாராட்டுக்கும் எங்களை கல்யாணங்களை பாருங்க கல்யாணம் செய்யுங்க சந்தோஷமா செய்யுங்க ஒரு சாதாரண அமைப்பு ஒரு பட்டவனும் ஒருவனுக்கு ஏதாவது போடணும் ஒரு ஒரு இடம் அமைக்கணும் அதெல்லாம் சரி ஒரு சாப்பாடை கொடுக்கணும் ஒரு மஜிலிச கூட்டணும் அதெல்லாம் சொல்லப்பட்ட விஷயம் இது பெரிய பெரிய இடங்கள்ல கல்யாணங்களை செஞ்ச வசதி உள்ள மக்கள் அவங்க விலகி கூட இல்லை அந்த எனக்கு தந்த வசதி வாய்ப்பு இது எனக்கு மட்டும் தர இல்லை மத்தியவங்க பங்கை சேர்த்து என கையில தந்திருக்கிறான் என்பதை இந்த பணக்காரர்கள் புரிய சிலர்கள் மதத்தை விலகி நடக்கிறாங்க மதத்தை விலகாமலும் நடந்து கொள்றாங்க ஒரு தலைக்கு பதினையாயிரம் ரூபாய் ஒரு தலைக்கு பதினேழாயிரமா சாப்பாட்டு அப்படி ஒரு நூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு செஞ்சா என்ன கதை பதினேழாயிரம் கேட்டா ஒரு கோடி எழுபது லட்சம் ஆகுது ஒரு ஆயிரம் பேர் ஆயிரம் கேட்டா இருந்தா ஒரு கோடி எழுபது லட்சம் வெறும் சாப்பாட்டுக்கா சாப்பாட்டுக்காக ஆளுக்கு அந்த இடத்துக்கு சாப்பாட்டுல பொறுமதி ஒரு ரெண்டு மூவாயிரம் ரூபாய் பார்த்தா இருக்கிறது ஒரு நல்ல சாப்பாடு தின்னுனாலும் ரெண்டு மூவாயிரம் ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்கிறது முக்கியம் சில இடங்கள்ல பெரிய இடங்கள்ல சாப்பாடு அந்த சாப்பாடு சாப்பிட்டு இருக்குது என்ன சொல்றா சாப்பிடும் சாப்பிடவும் என்ன நாங்க பார்க்கணும் மக்களுக்கு பொருத்தமான சாப்பாடு ஆரோக்கியமான சாப்பாடு ஒரு ருசியா ஒரு சாப்பாடை கொடுக்கணுமா அது எப்படி அந்த சாப்பாடா இருந்தா நல்லது அது சுப்பு சோலை கொடுத்தார்கள் என்ன குறை சொல்லுவாங்களே குறை சொல்றத பார்த்தவனா காரியங்களை சாதிக்கிறார் பார்வங்க சந்தோஷமா வயிறு நிறைய அவருக்கு தேவைக்கேற்ற மாதிரி சாப்பிட்டுட்டு போறாங்க அவர் துவாவோட போவாங்க அதுதானே தேவை இது என்ன மேலான சகோதரர் ஆம்பளை நாங்க தான் கொஞ்சம் யோசிக்கிறோம் ஒப்புலேருக்கு மார்க்கத்துல விளப்பம் இல்லாம சில நேரம் அவங்க ஒவ்வொரு கருத்தை சொல்லு அடையாளம் என்ன ஒன்று இல்லை இருக்கா நான் என்ன சொல்றது அடையாளம் போடுன்னு ஆட்டுக்கு மாட்டுக்கு இருந்தான் மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு அடையாளம் வேண்ட ஒன்று அடையாளம் வேண்ட ஒன்று இல்லை அதிகா குறுக்கே பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ள உண்டு அப்ப அடையாளம் ஒரு ஃபங்க்ஷனாக வச்சு அதை மட்டும் செஞ்சு பொண்ணு விட்டு அடையாளம் மாப்பிள்ள விட்டு அடையாளம் இல்லை பாவம் மேலான சகோதரத்திலே இவங்க எல்லாரும் அல்லாஹ் கொடுத்து அமானிதமாக கொடுத்து இந்த பணங்களுக்கு அல்லாஹ் பதில் சொல்லுவோம் அதனால எங்களுக்கு அல்லாட்டத சுருக்கமான கால நேரம் மேலான்னு சொல்லி நீண்ட காலம் இல்லை ஏற்ற உங்களோட வயசு எங்களுக்கு தெரியும் இன்னும் எவ்வளவு நாள் இருக்க போறோமோ தெரியாது இருக்கிற இந்த கொஞ்ச நாளைக்குள்ள நானும் நீங்கள் எங்களை ஆகத்தை நல்லா சம்பாதிச்சு கொண்டு ஏதாவது நானும் நன்மையை செஞ்சு கொண்டு அல்லா விரும்புகிற காரியங்களை செஞ்சுட்டு நானும் நீங்கள் அல்லாஹோ எல்லாம் போயிட்டு சந்திக்கணும் மேலா அவுட்டாகிற நாள் எங்களுக்கு சந்தோஷமான நாள் அமையும் சிரிச்சு கொண்டு போகணும் நான் யார் இமானோட அமலோட தயாரிப்போட போறாரோ அல்ல அவர் சொர்க்கத்தை காட்டுவாரே சங்கராசன் அவர் பார்ப்பாரு அங்குள்ள ஆறுகளை பார்ப்பார் அங்குள்ள மரங்கள் நான் இப்ப விளங்கப்படுத்தின மரங்களை பார்ப்பார் அங்குள்ள மாளிகைகளை பார்ப்பார் அங்குள்ள இன்பமான காட்சிகள் கண்ணுக்கு காட்டப்படும் சக்கராத்துல அதை பார்த்து ரசிச்சு கொண்டிருப்பார் ரசிச்சு கொண்டே சிரிச்சு கொண்டே போவார் அதுதான் அந்த பெரியார் சொல்றார் அடிக்கடி ஞாபகப்படுத்துற விஷயம் வலதற்க இது வலதற்க உண்முக பாக்கியா والقوم حولك يضحكون سرورا فاعمل ليوم ان تكون اذا بكوا ليوم موتك ضاحكا مسرورا ஏ மனிதா உன்னை உம்மா உன்னைய பெற்றெடுக்க போல நீ அழுதழுதுதான் வந்தாய் உன்னை குடும்பத்தில் இருக்கிறவங்க உடைய சுத்தி உடைச்சிட்டு சிரிச்சு கொண்டிருந்தான் உன்னுடைய பெற்றதோட உள்ள அழுது குடும்பத்தையும் சிரிக்கிறான் அந்த வெளியார் என்ன சொல்றாரு நீ துணியால இருந்து போகல உட குடும்பத்தை இருக்கிறவங்களே சுற்றி வளர்ச்சி அழுது கொண்டிருப்பாங்க அந்த நேரத்தில் நீ சிரிச்சு கொண்டு போகும் வரக்குல நீ அழுதாய் அவர்கள் சிரித்தார்கள் போகும்போது அவர்கள் அழுவார்கள் நீ சிரித்துக் கொண்டு போக வேண்டும் அதற்குள்ள தயாரிப்புகளை தெரிவிப்போ என்ன தெரியாது சொர்க்கத்துடைய பூஜையோடு ஆக்கி வைப்பாயா அவர்களுக்கு ஆசிரத்தை உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுத்தருவாயா யாராய்கள் அனைவருடைய மனைவி மக்கள் சகோதர சகோதரிகள் குடும்பத்தார்கள் உலக முஸ்லீம்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயா இஸ்லாத்திய முஸ்லீம்களை கண்ணியப்படுத்துவாயா இதாயத்துடைய காற்றை ஒரு உலகத்துக்கு வீச செய்வாயா மக்களை மேலோங்க செய்வாயா பாசில்களை அழித்து ஒழித்து விடுவாயா நாட்டுடைய நிலைமைகளை சீராக்கி வைப்பாயா நல்ல நிலைமைகளை அவசரமாக உருவாக்குவாயா இந்த நாட்டு மக்களுக்கு விஜயத்தை கொடுத்தருள்வாயா எங்களை ஒவ்வொருத்தர தொழில் வியாபாரங்கள் வருமான வழிகளை வழங்க செய்வாயா ஒவ்வொருத்தர கஷ்டங்களை கவலைகளை நெருக்கடிகளை நீக்கி வைப்பாயா கடன் பாடங்களை லேசாக்கி வைப்பாயா குடும்ப பாடங்களை லேசாக்கி வைப்பாயா எங்களை ஒவ்வொருத்தர அலாதான ஆஜத்துகளை நிறைவேற்றி வைப்பாயா எங்கள் அனைவருடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக பாகம் அவானா அதை